بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم هُوَ الَّذِي أَخْرَجَ الَّذِينَ كَفَرُوا مِنْ أَهْلِ الْكِتَابِ مِنْ دِيَارِهِمْ لِأَوَّلِ الْحَشْرِ مَا ظَنَنْتُمْ أَنْ يَخْرُجُوا وَظَنُّوا أَنَّهُمْ مَانِعَتُهُمْ حُصُونُهُمْ مِنَ اللَّهِ فَأَتَاهُمُ اللَّهُ مِنْ حَيْثُ لَمْ يَحْتَسِبُوا وَقَذَفَ فِي قُلُوبِهِمُ الرُّعْبَ يخربون بيوتهم بأيديهم وأيدي المؤمنين فاعتبروا يا أولي الأبصار அத்தியாயம் அல் ஹஷர் மதீனாவில் அருளப்பட்டது வசனங்கள் இருபத்தி நான்கு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும் அல்லாஹுவையே துதி செய்து கொண்டிருக்கிறது மேலும் அவனே யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் அவனே வேதம் வழங்கப்பட்டவர்களில் நிராகரிப்பாளர்களாயிருந்தவர்களை அவர்களின் இல்லங்களிலிருந்து முதல் படையெடுப்பிலேயே வெளியேற்றினான் அவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்று நீங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை தங்களின் கோட்டைகள் அல்லாஹ்விடமிருந்து தங்களை காப்பாற்றிவிடும் என்று அவர்களும் கருதி கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்து கூட பார்த்திராத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்கள் மீது வந்தான் அவன் அவர்களின் உள்ளங்களில் பீதியை ஏற்படுத்திவிட்டான் பிறகு ஏற்பட்ட விளைவு இதுவே அவர்கள் தங்களுடைய கைகளைக் கொண்டே தங்களின் இல்லங்களை அழித்துக் கொண்டிருந்தார்கள் இறை நம்பிக்கையாளர்களின் கைகளைக் கொண்டும் அழிவினை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் எனவே பார்க்கும் கண்கள் உடையீர் படிப்பினை பெறுவீர் وَلَوْلَا أَن كَتَبَ اللَّهُ عَلَيْهِمُ الْجَلَاءَ لَعَذَّبَهُمْ فِي الدُّنْيَا وَلَهُمْ فِي الْآخِرَةِ عَذَابُ النَّارِ ذَلِكَ بِأَنَّهُمْ شَاءُوا وَمَن يُشَاقِّ اللَّهَ فَإِنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ அல்லாஹ் அவர்கள் மீது நாடு கடத்தலை விதித்திராவிடில் உலகிலேயே அவர்களுக்கு வேதனை அளித்திருப்பான் மறுமையிலோ அவர்களுக்கு நரக வேதனை இருக்கவே செய்கிறது இவற்றிற்கெல்லாம் காரணம் அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்ததுதான் மேலும் அல்லாஹுவை யார் எதிர்ப்பினும் சின்னமாக அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை அளிப்பதில் மிக கடுமையானவனாக இருக்கின்றான் مَا قَطَعْتُم مِّن لِّينَةٍ أَوْ تَرَكْتُمُوهَا تَرَكْتُمُوهَا قَائِمَةً عَلَى أُصُولِهَا فَبِإِذْنِ اللَّهِ وَلِيُخْزِيَ الْفَاسِقِينَ நீங்கள் சில பேரீச்ச மரங்களை வெட்டியதும் அல்லது அவற்றின் வேர்களில் அவற்றை நிற்கும்படி விட்டுவிட்டதும் எல்லாமே அல்லாஹுவின் அனுமதியுடன் தான் நடந்தன அல்லாஹு தீயவர்களை இழிவிலும் கேவலத்திலும் ஆழ்த்தி விடுவதற்காகவே இந்த அனுமதியை அளித்தான் وَمَا أَفَاءَ اللَّهُ عَلَى رَسُولِهِ مِنْهُمْ فَمَا تَرَكْتُمْ عَلَيْهِ مِنْ خَيْلٍ وَلَا رِكَابٍ وَلَكِنَّ اللَّهَ يُسَلِّطُ رُسُلَهُ عَلَى مَنْ يَشَاءُ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ மேலும் அல்லாஹ் எந்த செல்வத்தை அவர்களின் பிடியிலிருந்து விடுவித்து தன் தூதரின் பக்கம் திருப்பிக் கொடுத்தானோ அந்த செல்வம் உங்கள் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் நீங்கள் ஓட்டிச் சென்றதால் கிட்டியதல்ல மாறாக அல்லாஹு தான் நாடுபவர்களின் மீது தன்னுடைய தூதர்களுக்கு அதிகாரம் வழங்குகின்றான் மேலும் அல்லாஹு அனைத்தின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் ما أفاء الله على رسوله من أهل القرى فلله وللرسول ولذي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَابْنِ السَّبِيلِ كَيْ لَا يَكُونَ دُولَةً كَيْ لَا يَكُونَ دُولَةً بَيْنَ الْأَغْنِيَاءِ مِنْكُمْ وَمَا آتَاكُمُ الرَّسُولُ فَخُذُوهُ وَمَا نَهَاكُمْ عَنْهُ فَانتَهُوا وَاتَّقُوا اللَّهَ إِنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ ஊர்வாசிகளிடமிருந்து தன் தூதரின் பக்கம் அல்லாஹு திருப்பியவை அனைத்தும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் பயணிகளுக்கும் சேரக்கூடியவை ஆகும் ஏனெனில் அது உங்களில் உள்ள செல்வந்தர்களிடையே மற்றும் சுட்டி கொண்டிருக்க கூடாது என்பதற்காக இறை தூதர் எதை உங்களுக்கு கொடுக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் எதனை விட்டும் உங்களை தடுக்கின்றாரோ அதனை விட்டு விலகி இருங்கள் மேலும் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் சின்னமாக அல்லாஹு கடும் தண்டனை அளிப்பவனாக இருக்கின்றான் للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يَبْتَغُونَ فَضْلًا مِنَ اللَّهِ وَرِضْوَانًا وَيَنصُرُونَ اللَّهَ وَرَسُولَهُ أُولَئِكَ هُمُ الصَّادِقُونَ وَالَّذِينَ تَبَوَّأُوا الدَّارَ وَالْإِيمَانَ مِنْ قَبْلِهِمْ يُحِبُّونَ مَنْ هَاجَرَ إِلَيْهِمْ وَلَا يَجِدُونَ فِي صُدُورِهِمْ حَاجَةً ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة وَمَن يوخ شُحَّ نَفْسِهِ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ وَالَّذِينَ جَاءُوا مِن بَعْدِهِمْ يَقُولُونَ رب رَبَّنَا اغْفِرْ لَنَا وَلِإِخْوَانِنَا الَّذِينَ سَبَقُونَا بِالْإِيمَانِ وَلَا تَجْعَلْ فِي قُلُوبِنَا غِلًّا لِّلَّذِينَ آمَنُوا ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا رب رَبَّنَا إِنَّكَ رَءُوفٌ رَحِيمٌ மேலும் அந்த செல்வம் தங்களின் இல்லங்களை விட்டும் சொத்துக்களை விட்டும் வெளியேற்றப்பட்ட ஏழை முஹாஜிர்களுக்கு உரியதுமாகும் அவர்கள் அல்லாஹுவின் அருளையும் அவனது உவப்பையும் விரும்புகின்றார்கள் மேலும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உதவி புரிந்திட தயாராயிருக்கின்றார்கள் இவர்களே வாய்மையுள்ள மக்களாவர் மேலும் அந்த செல்வம் இந்த முஹாஜிர்களின் வருகைக்கு முன்பே நம்பிக்கை கொண்டு தாருல் ஹிஜ்ரத்தில் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கும் உரியதாகும் ஹிஜரத் செய்து தங்களிடம் வந்திருப்பவர்களை இவர்கள் நேசிக்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல அவர்களுக்கு அளிக்கப்பட்டவை தங்களுக்கும் தேவையானதே என்று மனத்தளவில் கூட அவர்கள் நினைப்பதில்லை மேலும் தாங்களே தேவையுள்ளவர்களா இருந்தாலும் கூட தங்களை விட பிறருக்கே முன்னுரிமை வழங்குகின்றார்கள் உண்மை யாதெனில் யார் தங்கள் மனதின் உலோபித்தனத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்களோ அவர்களே வெற்றி பெறக்கூடியவர்களாவர் மேலும் இந்த முன்னோடிகளுக்கு பிறகு வருகின்ற மக்களுக்கு உரியதாகும் அந்த செல்வம் அவர்கள் கூறுவார்கள் எங்கள் அதிபதியே எங்களையும் எங்களை விட முந்தி நம்பிக்கை கொண்டு விட்ட எங்கள் சகோதரர்களையும் மன்னித்தருள்வாயாக மேலும் எங்கள் உள்ளங்களில் நம்பிக்கையாளர்களின் பேரில் எந்த குரோதத்தையும் உண்டாக்காதே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 போர் தொடுக்கப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வோம் ஆனால் இவர்கள் சுத்த பொய்யர்கள் என்பதற்கு இறைவன் சாட்சியாக இருக்கின்றான் அவர்கள் வெளியேற்றப்பட்டால் இவர்கள் அவர்களுடன் ஒருபோதும் வெளியேற மாட்டார்கள் மேலும் அவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் இவர்கள் அவர்களுக்கு ஒருபோதும் உதவ மாட்டார்கள் இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய சென்றாலும் கூட புறமுதுகு காட்டிக்கொண்டு ஓடிவிடுவார்கள் பிறகு எங்கிருந்தும் எந்த உதவியும் அவர்கள் பெறமாட்டார்கள் இவர்களின் உள்ளங்களில் அல்லாஹுவை பற்றிய அச்சத்தை விட உங்களுடைய அச்சமே அதிகமாக உள்ளது ஏனெனில் இவர்கள் ஒன்றும் புரியாத மக்களாயிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு சிறந்த மைதானத்தில் ஒருபோதும் உங்களுடன் போரிட மாட்டார்கள் போரிட்டாலும் அரண்களுடைய ஊர்களினுள் அமர்ந்து கொண்டோ சுவர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டோதான் போரிடுவார்கள் அவர்கள் தங்களுக்கிடையே மோதிக்கொள்வதில் கடுமையாக உள்ளனர் இவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருப்பதாக நீர் கருதுகின்றீர் ஆனால் இவர்களுடைய இதயங்கள் சிதறிக் கிடக்கின்றன இவர்கள் இந்நிலைக்கு ஆளானதன் காரணம் இவர்கள் சிந்திக்காத மக்களாயிருப்பதுதான் كمثل الذين من قبلهم قريبا ذاقوا وبال أمرهم ولهم عذاب أليم كمثل الشيطان إذ قال للإنسان اكفر فلما كفر قال إني بريء منك إني أخاف الله رب العالمين فكان عاقبتهما أنهما في النار خالدين فيها وذلك جزاء الظالمين இவர்களுக்கு சிறிது காலத்திற்கு முன்பு தம் செயல்களின் தீய விளைவை சுவைத்து விட்டிருந்த மக்களைப் போன்றுதான் இவர்களும் இருக்கின்றனர் மேலும் இவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கின்றது இவர்கள் சைத்தானுக்கு ஒப்பாக இருக்கின்றார்கள் அவன் நிராகரித்துவிடு என்று முதலில் மனிதனிடம் கூறுகின்றான் அதன்படி மனிதன் நிராகரித்து விடுகிற போது செய்தான் கூறுகின்றான் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் அகிலமனைத்திற்கும் அதிபதியாகிய அல்லாஹுக்கு நான் அஞ்சுகின்றேன் என்று பிறகு நிரந்தரமாக நரகத்தில் வீழ்ந்து கிடப்பதே இருவரின் கதியாகும் மேலும் கொடுமைக்காரர்களின் கூலி இதுவேயாகும் يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون وَلَا تَكُونُوا كَالَّذِينَ نَسُوا اللَّهَ فَأَنسَاهُمْ أَنفُسَهُمْ أُولَئِكَ هُمُ الْفَاسِقُونَ لَا يَسْتَوِي أَصْحَابُ النَّارِ وَأَصْحَابُ الْجَنَّةِ أصحاب الجنة هم الفائزون இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள் மேலும் ஒவ்வொரு மனிதனும் நாளைய தினத்திற்காக எதனை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று பார்க்கட்டும் அல்லாஹுவுக்கு அஞ்சிய வண்ணம் இருங்கள் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் சின்னமாக அல்லாஹு அறிபவனாக இருக்கின்றான் எவர்கள் அல்லாஹுவை மறந்துவிட்டு இருக்கின்றார்களோ அவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அதனால் அவர்கள் தங்களையே மறந்துவிடும்படி அல்லாஹ் செய்துவிட்டான் இவர்கள் தாம் பாவிகளாவர் நரகத்திற்கு செல்பவர்களும் சுவர்க்கத்திற்கு செல்பவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் சுவர்க்கத்திற்கு செல்பவர்கள்தாம் உண்மையில் வெற்றியாளர்கள் لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون நாம் இந்த குர்ஆனை ஏதேனும் ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால் அது பணி உள்ளதாகவும் அல்லாஹுவின் அச்சத்தால் அது பிளந்து போவதாகவும் நீர் கண்டிருப்பீர் நாம் இந்த உதாரணங்களை மக்கள் முன் விளக்கி கூறுவது அவர்கள் தங்களின் நிலைமையை பற்றி சிந்திக்கட்டும் என்பதற்காகத்தான் هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سُبْحَانَ اللَّهِ عَمَّا يُشْرِكُونَ هُوَ اللَّهُ الْخَالِقُ الْبَارِئُ الْمُصَوِّرُ لَهُ الْأَسْمَاءُ الْحُسْنَى يُسَبِّحُ لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ அவன்தான் அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறெவரும் இல்லை அவன் மறைவான மற்றும் வெளிப்படையான அனைத்தையும் அறிபவன் அவன் அளவிலா கருணையும் இணையிலா சிறுவையும் உடையவன் அவன்தான் அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவரும் இல்லை அவன்தான் அரசன் மிகவும் தூய்மையானவன் முழுக்க முழுக்க சாந்தியுடையவன் அமைதி அளிப்பவன் பாதுகாவலன் அனைவரையும் மிகைத்தவன் தனது கட்டளையை வலிமையுடன் செயல்படுத்தக்கூடியவன் பெருமைக்குரியவன் தூய்மையானவன் அல்லாஹ் மக்கள் புரியும் இணை செயல்களை விட்டு அந்த அல்லாஹுதான் படைப்புக்கான திட்டம் வகுப்பவனும் அதனை செயல்படுத்துபவனும் அதற்கேற்ப வடிவம் அமைப்பவனும் ஆவான் அவனுக்கு மிக அழகிய பெயர்கள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும் அவனை துதித்துக் கொண்டிருக்கிறது மேலும் அவன் யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவுடையவனுமாயிருக்கின்றான்